உயர்கொடியாடை மிடைபடலத்தின் ஓமத்தும படலத்தின் பெயர் நெடுமாட தகிர் புகைப்படலம் பெருகிய பெரும் பற்ற புலியூ சேர்ந்தோர் சியருளி மணிகள் நிறைந்து சேர்க்கனகம் நிறைந்த சிற்றம்பல கூத்த மயர் வரும் அமரர் மகுடம் மலர் சேவடிகள் என் மனத்து வைத்தருளே கருவள்ளர் மேக தகடு தொய்மகுட கனகமாளிகை கலந்தெங்கும் பெருவளர் முத்தி நான் மறை தொழிலால் எழில் மிகு பெரும் பற்ற புலியோர் திருவளர் தெய்வ பதிவிதி நிதியம் திரண்ட சிற்றம்பல கூத்த உருவளரின்ப சிலம்பொலியலம்பும் உன்னடி கீழதென்னுயிரே வரம்பிரிவாளை மிளிர்மடு கமலம் கரும்பொடு மாந்துமே திகழ் சேர் பரம்பிரி சென்னல் கழனி செங்கழு நீர் பழனம் சூழ் பெரும் பற்ற புலியூர் சிரம்புரை முடிவானவரடி முறையால் இறைஞ்சு சிற்றம்பல கூத்த நிரந்தரம் முனிவர் நினை திரு கணை கால் நினைந்து நின்றொழிந்ததன் நெஞ்சே தேர்மலி விழவில் குழலொலி தெருவில் கூத்தொலியே தொலிவோத்தின் பேரொலி பறந்து கடலொலி மலிய புலி தரு பெரும் பற்ற புலியோர் சே நிலவிலைய திரு நடத்தியல்பில் திகழ்ந்த சிற்றம்பல கூத்த வார்மலி முலையாள் வருடிய திரள் மாமணி குரங்கடைந்ததென்மதியே நிறை தழை வாழை நிழற்கொடி நேடும் தெங்கு இளங்கமுகு உளங்கொள்ளில் பலமா பிறை தவள் பொழில் சூழ் கிடங்கிடை பதனம் முதுமதிர் பெரும் பற்ற புலியூர் சிறை கொள்நீர் தரள திரல் கொள்நி திலத்த செம்பொற் சிற்றம்பல கூத்த புறையணிதம்ப புலியதள்ளாடை கச்சு நூல் புகுந்ததென் புகலே அதோ புகழே தலை நூல் கற்று அழை பொழிந்தருமரை அறிந்து பிதுமதி வழி நின்றொழி விழா வேள்வி பெரியவர் பெரும் பற்ற புலியோர் சேதோமதி சமணம் தேரரும் சேரா செல்வ சிற்றம்பல கூத்த மதுமதி வெள்ள திருவயிற்றுந்தி வளை புண்டெனுள் மகிழ்ந்ததுவே பொறுவரை புயத்தின் மீமிசை புலி தோல் பொடியணி பூனனுலகலம் பெருவரை புரை தென் தோளுடன் காண பெற்றவர் பெரும் பற்ற புலியூர் திருமருவுதரத்தார் திசையடைப்ப நடம் செய் சிற்றம்பல கூத்த உருமருவுதர தனிவடம் தொடர்ந்து கிடந்த என் உணர்வுணர்ந்துணர்ந்தே கணியெறி விசிற கரம் துடிவிடவாய் கங்கணம் செங்கை மற்றபயம் பிணி கெட இவை கண்டு உன் பெரு பெருநடத்திற் பிரிவிலார் பெருபற்ற தினி மணி நீல கண்ட தென்னமோதே சீர்கொள் சிற்றம்பல கூத்தாம் அணிமணி முருவல் பவளவாய் செய்ய சோதியுள்ளடங்கிற்ற அறிவே திருநெடுமாலிந்திரனயன்பானோர் திருக்கடை காவலில் நெருக்கி பெருமுடி மோதி உகுமணி முன்றில் பிறங்கிய பெரும் பற்ற புலியூர் செருநெடுமேரூவில்லின் மோப்புறம் தீ விரித்த சிற்றம்பல கூத்த கருவடி குழை காமல செங்கமல மலர்முகம் கலந்ததன் கருத்தே ஏற்கொள் கற்பகம்போ திருச்சிலை புருவம் பெருந்தடங்கண்கள் மூன்றுடையுன் பேர்களாயிரம் நூறாயிரம் பிதற்றும் பெற்றியோர் பெரும் பற்ற புள்ளியோர் சீர்கொள் கொக்கிரகும் கொன்றையும் துன்று சென்னி சிற்றம்பல கூத்த நீர்கொள் செஞ்சடை மதி புதுமல்தம் நிகழ்ந்த என் சிந்தையுள் நிறைந்தே காமனை காலன் தக்கன் மிக்கெச்சன் படை கடை கணித்தவன் நல்லா பேமனம் பிரிந்த தவ பெருந்துண்டர் தொண்டனேன் பெரும் பற்ற புலியூர் சேமனத்தில்லை வட்டங்கொண்டாண்ட செல்வ சிற்றம்பல கூத்தாம் பூமலரடி கீழ் புராண பூதங்கள் பொறுப்பரன் புன் சொல்லின் பொருளே சிற்சபை சுவாமி ஆனந்த நடராஜமூர்த்தி அம்பிகை சிவகாம சுந்தரி மூலஸ்தானம் ஸ்ரீமூலநாதர் அம்பிகை உமா பார்வதி திருச்சிற்றம்பலம்